رواه مسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்றும் இணை துணையற்ற வல்ல நாயன் அவ்வா ஒருவனுக்கே உருத்தானதாகும் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் வந்தனமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என் பெருமானார் முஸ்தபா முகமது சல்லாஹூ வசல்லம் அந்நவர்கள் மீதும் அந்நவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் நாளைய கயாமனால் பரிபந்தம் எந்த உள்ளங்களால் அந்த உன்னதமான வாழ்க்கை வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அந்த சகல ஆத்மாக்களின் பேரிலும் அல்லாஹுவின் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக அருள் நிறைந்த இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுவின் நல்லடியார்களே வல்லவன் அல்லாஹ் தன் அருள் நூடாக அவனின் அடிமைகளாகிய நாம் அந்த எஜமானனின் கட்டளைகளுக்கு எவ்வாறு வழிபட்டு வாழ வேண்டும் என்று பணிக்கிறானோ அவனின் கட்டளைகளை முற்றுமுழுதும் எடுத்து நடப்பதோடு எந்த வாழ்க்கை வழிமுறைகள் மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்தது அல்ல என்று அவன் தடுக்குகிறானோ எச்சரிக்கிறானோ அவனால் விளக்கப்பட்ட அந்த வாழ்க்கை வழிமுறைகளை விற்றும் முற்றிலும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தியனும் இறை கட்டளையை முன்மொழிகிறேன் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே என் அருமை சிநேகித தோழர்களே வல்லவன் அல்லாஹ் இந்த வையகத்தையும் வையகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வஸ்துக்களையும் படைத்திருப்பது ஒரு உன்னதமான நோக்கத்தை மையமாக வைத்து அதில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நம்மிடம் அவன் பெரும் ஒரு நோக்கத்தை எதிர்பார்த்து வருகிறான் மனிதர்களை படைத்திருப்பதன் நோக்கமே படைத்தவனுக்கு படைப்பினங்கள் வழிபட்டு வாழ வேண்டும் என்ற அந்த புனிதமான நோக்கத்தை மையமாக வைத்துதான் அதிலும் மனிதர்களின் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றவர்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் என்று இவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சத்தியமாக அந்த ரப்புடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் நாம் இன்று உற்று நோக்கக்கூடிய ஒரு உண்மையான விடயம்தான் முஸ்லீம் உம்மத் முஸ்லீம் சமூகம் என்றும் உலக ரீதியாக பெரும் அச்சுறுத்தல்களுக்கும் பெரும் விமர்சனங்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இந்த உலகத்தில் நாம் ஆராயக்கூடிய நேரத்தில் விளங்கக்கூடிய உண்மைதான் நாம் பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கும் பலதரப்பட்ட கருத்து சோதனைகளுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே உலக வாழ்க்கை ஒரு சோதனை தான் குரான் இது தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லது கலசல் மௌத்தவல் ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அமலா மௌத்தையும் வாழ்வையும் தந்திருப்பதன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்கு தான் உங்களை நாம் சோதித்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே இந்த சோதனையில் பலதரப்பட்ட சோதனைகளை நாம் என்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சோதனைகளை பொறுமையாகவும் துவாவுடனும் நாம் அவைகளுக்கு முகம் கொடுத்து அல்லாவிடத்தில் கரங்களை ஏந்தி அவைகளுக்கு நாம் முகம் கொடுத்து வாழுகின்ற நேரத்தில் தான் அல்லாஹுடைய வெற்றி நம்மை நோக்கி வருகிறது என்பதையும் நபிகள் நாயகம் சொல்லுவாஹு அறைவு செல்லும் அவர்கள் சொல்லிக் காட்டிருக்கிறாங்க ஆனாலும் இன்று இந்த மண்ணுக்கு மேல் வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கண்ணியமான இமானை தன் கருத்தில் போற்றுக் கொண்டவர்கள் ஈமானை தன் உள்ளத்தில் எடுத்துக் ஒரு உம்மத் என்ற அடிப்படையில் இந்த முஸ்லீம்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உற்று நோக்குகின்ற நேரத்தில் முழு முழு மொத்த சமுதாயத்துக்கும் படிப்பினையாக வாழக்கூடிய ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு அந்த கடமை உணர்வுகளில் அந்த கடமைகளில் வெற்றிகரமான ஒரு நிலைமைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக சந்தேகத்துக்குரியாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றே முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்ட போதிலும் கடந்த காலங்களில் பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் பல சோதனைகள் இவைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அவைகள் அடியோடு விடுபடவில்லை எந்த நிமிடம் எந்த நேரம் எது நடக்கலாம் என்ற ஒரு ஐயம் உள்ளங்களில் இருக்கிறது இவைகளுக்கு காரணம் என்ன இவைகளுடைய பின்னணி என்ன இமாம்கள் நபிகள் நாயகம் சொல்லவாக செல்லும் அவருடைய கருத்துக்களை ஹதீசுகளை மையமாக வைத்து நமக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இந்த சோதனைக்குரிய இந்த வாழ்க்கையில் மனிதன் சோதிக்கப்படுவதற்கு உலகளாவிய ரீதியில் ஏனைய சமூகத்தவர்களை கொண்டு ஏனைய பிரச்சனைகளை கொண்டு இந்த முஸ்லீம் உம்மத் சோதிக்கப்படுவதற்கு இருக்கக்கூடிய காரணம் தான் அவ்வா முஸ்லீம்களிடத்தில் எதனை எதிர்பார்க்கிறானோ அதனை நிறைவேற்றுவதற்கு முஸ்லீம்கள் தயாரில்லாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் நம் சமூகத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ வேண்டிய ஒரு அவசிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது பலதரப்பட்ட அடிப்படையில் நாம் என்று விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பல அச்சுறுத்தல்கள் நமக்கு இருக்கிறது பொருளாதார ரீதியில் மத ரீதியில் கலாச்சார ரீதியில் கல்வி ரீதியில் முஸ்லிம்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கிறது இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் பிரிந்து பல அமைப்புகளாக பல பிரிவினர்களாக வாழ்வதனால் அவைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியாது முஸ்லிம்கள் ஒன்றிணைய வேண்டும் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் கட்டுப்பட வேண்டும் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் முஸ்லிம்களுடைய எண்ணங்களில் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் ஈமானுடைய அந்த ஒற்றுமை ஈமானுடைய அந்த உத்வேகம் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் புறப்பட வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே ஒரு உன்னதமான வாழ்க்கை வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு காட்டிய பொழுதிலும் நாம் இன்று பல தோல்விகளை சந்திப்பதற்கு காரணமாக இருப்பது என்ன நாம் இன்று பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு காரணம் என்ன கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே இன்று முஸ்லிம் உம்மத் இந்த உலகத்திலே பல பாதிப்புகளுக்கு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க காரணம் என்ன என்கிறதை ஹதீசுகளும் பலமாக்களுடைய கருத்துகளும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் மனிதன் மறக்கக்கூடாத இரண்டு அம்சங்களை மறந்து வாழ்வது மனிதர்கள் மறக்கக்கூடாத இரண்டு அம்சங்கள் குறிப்பாக மூமீன்கள் ஒன்று அல்லாஹுவை கூடாது நாம் அல்லாவை நம்பி வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் நாம் வெறுமனே வார்த்தை வடிவத்தில் மாத்திரம் அதனை சொல்லிவிட்டு நாம் நம்முடைய வேலைகளை பார்ப்பது மிகவும் ஒரு அநியாயமாக இருக்கிறது அடியார்களுடைய உள்ளத்தில் அவ்வாவுடைய பயம் அவ்வாவுடைய அச்சம் இல்லாமல் இருப்பதன் காரணம் தான் இன்று சமூகம் பிளவுபடுவதற்கும் பாவம் செய்வதற்கும் அநியாயங்கள் செய்வதற்கும் அந்நிய சமூகத்தவர்களால் விமர்சிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்திருப்பது இதனை மறக்கக்கூடாது அடுத்தது மரணம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே இன்று மரணத்துடைய சிந்தனை கிடையாது எத்தனையோ ஜனாதாக்களை நம் கரங்களில் உயர்த்தி செல்கிறோம் எத்தனை ஜனாதா வீடுகளில் நாம் விடுத்திருக்கிறோம் எத்தனை ஜனாதாக்களுடைய அதிசயங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் யாருடைய உள்ளத்திலும் அந்த ஐயம் ஜனாதாவுடைய மரணத்துடைய ஐயம் இல்லை அதனால் தான் பலதரப்பட்ட தப்புகளையும் தவறுகளையும் பாவங்களையும் வரம்பு மீறிய செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே ஒரு கவிஞர் சொல்லுகிறார்கள் தோழனே நீ மரணத்தை மறந்து விடாதே நீ மரணத்தை மறப்பது பெரும் அநியாயமாக இருக்கிறது இன்று உலகத்தில் நடக்கும் அனைத்து அநியாயங்களுக்கும் அனைத்து அசிங்கங்களுக்கும் அடிப்படைதான் மனிதன் மரணத்தை மறப்பது மரணத்தை மறந்து வாழ்வதனால் இன்றைய சமூகம் பல பிரச்சனைகள் பல சிக்கல்களை தனக்குள் எடுத்து போட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது அடுத்தது கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே இரண்டு விடயங்கள் இருக்கிறது அவைகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடாது மறக்கக்கூடாத இரண்டு விடயங்கள் அல்லாவை மறக்கப்படாது மரணத்தை மறக்கக்கூடாது அடுத்தது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாத இரண்டு விடயங்கள் இருக்கிறது ஒன்று நாம் சமூகத்துக்காக செய்ய வேண்டிய நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நட்பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சதக்கா தான தருமங்கள் இவைகளை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அதன் அதனூடாக பெருமை பாராட்டக்கூடாது இது சோதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது அடுத்த விடயம் தான் தான் தமக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள் தமக்கு செய்யப்பட்ட அநீதிகள் இதை மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்கும் உணர்வுகளோடு நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் வெறுமனே ஒரு அநியாயத்துக்குரிய ஸ்தலமாக மாறிவிடும் என்கிறதான் உளமாக்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மறக்கக்கூடாத மரணத்தை மறந்திருக்கிறோம் மறக்கக்கூடாத அல்லாவை மறந்திருக்கிறோம் இதனால் பலதரட்டுப்பட்ட பாவங்களையும் தவறுகளையும் இந்த மண்ணுக்கு மேல் மனிதர்கள் அடிக்க அடிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் மறக்கக்கூடிய அந்த இரண்டு அம்சங்கள் செய்த நல்ல விடயங்களை நாம் மறந்துவிட வேண்டும் நமக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள் அநீதிகளை மறந்துவிட வேண்டும் பழிவாங்கும் உணர்வுகளை நாம் அகற்றிவிட வேண்டும் இந்த நாலு அம்சங்களும் இன்று மூமின்களுடைய கரங்களை விட்டும் மூமின்களுடைய உள்ளங்களை விட்டும் எடுபட்டதனால் முஸ்லீம் உம்மத் பெரும் சோதனைக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே நமக்கு மரணத்துடைய சிந்தனை ஊட்டக்கூடிய அனைத்து காரியங்களும் இன்று வெறும் வேடிக்கைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது பள்ளிக்குள் வந்தால் மரணத்துடைய சிந்தனை அல்லாவுடைய பயம் மனித உள்ளங்களில் இருந்தது ஆனால் இன்று அதுவும் போய்விட்டது ஜனாதா வீடுகள் கபிரஸ்தானங்கள் இவைகளில் மனித உள்ளங்களில் ஒரு பயம் இருந்தது இன்று அடக்கி செல்லக்கூடிய இதே இதே இடத்துக்கு நானும் ஜனாதாவாக வரப்போகிறேன் என்ற சிந்தனை மனித உள்ளங்களில் ஒரு காலம் இருந்தது இன்று அனைத்துமே போய்விட்டது காரணம் உள்ளங்களில் இந்த உலகத்தின் மீது ஏற்பட்ட மோகங்கள் உலக வஸ்துக்களின் மீது ஏற்பட்ட இன்பங்கள் உலக செயல்பாடுகளின் மீது ஏற்பட்ட ஆசைகள் மனித உள்ளங்களை உணர்வுகளை செயல்பாடுகளை அவ்வாவுடைய பயத்தை விட்டும் மரணத்துடைய சிந்தனையை விட்டும் அப்புறப்படுத்தி விட்டு அதனால் தான் நல்லதை செய்தவர்கள் அதை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அநீதி இணைக்கப்பட்டவர்கள் பழிவாங்கும் சிந்தனையோடு புறப்பட்டிருக்கிறார்கள் இந்த பின்னணியில் இன்றைய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் ஒரு தீங்குதான் மனித உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹசத் பொறாமை பொறாமை மனித உள்ளங்களை இன்று மிகவும் மோசமான அமைப்பிலே கவ்விக்கொண்டிருக்கிறது பொறாமை என்ற அந்த அசிங்கமான பண்பை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் யார்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு மனித உள்ளங்கள் என்று தாக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே மரணத்தை மறந்தால் அல்லாவை மறந்தால் லௌகீகத்தின் மீது ஏற்பட்ட இன்பம் தான் அதற்கு காரணம் அதன் அதனை மறப்பதனால் மனித உள்ளங்களில் பாவங்கள் குடிகொள்ள ஆரம்பித்து விடுகிறது அந்த பாவங்களில் ஒரு அம்சம்தான் பொறாமை இந்த பொறாமை வந்துவிட்டால் மனிதர்கள் இறுதிவதை செய்யக்கூடிய பல பாவங்களை குரான் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அதனால் தான் குரான் நம்மை விழிப்புற செய்கிறது இன்னமல் எல்லோரும் சகோதரர்கள் உங்கள் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் ஒத்த குழுவா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஆசிர்வதிப்பான் என்ற கருத்தை குரான் தெளிவாக சொல்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே அல்லா சுபகானுமோத்தாலா நம்மை படைப்பதற்கு முன்னதாக நமக்கு ஒரு கலாக்கதிரை முடிவு செய்து வைத்திருக்கிறான் நமக்கு ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறான் உலகமே ஒன்று சிறந்து சிறந்தாலும் அல்லாவின் ஏற்பாட்டை திசை திருப்ப முடியாது அல்லா எதனை முடிவு செய்திருக்கிறானோ அதை மாற்ற முடியாது உலகமே ஒன்று திரண்டாலும் அல்லாவுடைய ஏற்பாட்டுக்கு விபரீதமாக செயல்படுத்த முடியாது அல்லாஹ் எதை கொடுக்குகிறானோ அதை தடுக்கவும் முடியாது அல்லாஹ் எதை தடை செய்கிறானோ அதை கொடுக்கவும் முடியாது இது மூமிங்களுடைய நம்பிக்கை அதனால் மனிதர்கள் உலகத்தில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் ஐக்கியம் மிக அவசியம் என்கிறதை ஒரு ஆண் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அது நடைபெறாவிட்டால் அது விபரீதமான திசையில் போக ஆரம்பித்து விட்டால் சமூகம் சின்ன பின்னமாகிவிடும் என்கிறதையும் அல் குரான் தெளிவுபடுத்துகிறது எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே அல்லாவை மறப்பதும் மரணத்தை மறப்பதும் செய்த நல்லதை நல்லதை பற்றி மறக்காமல் பேசி சிரிவதும் செய்யப்பட்ட அநீதிக்காக பழி வாங்குவதற்கு முயற்சி எடுப்பதும் மனித உள்ளங்களை பாவத்தின் நூறாக பாவத்தின் மூலமாக மிகவும் அசிங்கமான செயல்பாடுகளுக்கு தள்ளி செல்லுகிறது அதில் ஒரு விடயம்தான் மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த பொறாமை இந்த பொறாமையின் காரணமாக முஸ்லிம் சமூகம் பல பிரிவுகளை பல திசைகளை பல குழப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்நிய சமூகத்தவர்களால் அந்நிய நாட்டவர்களால் நாம் இன்று எத்தனையோ தாக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் காரணம் பொறாமை அந்நிய சமூகம் அறியாமையின் காரணமாக நம் சமூகத்தவர்களுக்கு நம் கலாச்சாரத்துக்கு நம் மத மத வழிபாடுகளுக்கு எத்தனை அச்சுறுத்தல்கள் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் பொறாமை கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே இந்த பொறாமையின் அடுத்த கட்டம் தான் يا பொறாமை வந்துவிட்டால் எவரின் மீது தனக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கிறதோ அவரின் மீது பல நோக்கங்கள் பல எண்ணங்களை மனிதன் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறான் குரான் சொல்கிறது ஈமான் கொண்டவர்களே என்னை ரப்பாக ஏற்றவர்களே நீங்கள் எண்ணக்கூடிய பல எண்ணங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன் இந்த நீங்கள் எண்ணக்கூடிய பல எண்ணங்கள் அது பாவமாக இருக்கிறது உங்களுடைய எண்ணத்திலே உதயமாகக்கூடிய பல கருத்துகள் அவர்கள் இப்படியாக இருக்கும் ஏன் இது பொறாமையின் பிற்பாடு வெளியாகக்கூடிய ஒரு விபரீதம் வியாபாரிகள் வியாபார மட்டத்தில் ஏற்படும் பொறாமைகள் நாட்டவர்கள் நாட்டவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பொறாமை இயக்கங்கள் இயக்கங்க ரீதியாக ஏற்படக்கூடிய பொறாமைகள் சமூகத்துக்கு மத்தியிலே சமூக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனை இவை அனைத்தும் பின்னணியில் பொறாமை தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த பொறாமையின் ஒரு விபரீதம் தான் அடுத்த கட்டம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எண்ணங்கள் குரான் சொல்கிறது அடுத்தவர்களை நீங்கள் பல விதத்தில் என்ன முயற்சிக்க செய்யாதீர்கள் ஏன் அந்த முயற்சி மிகவும் பாவகரமானதாக இருக்கிறது நீங்கள் எண்ணுவதற்கு முயற்சி செய்தால் அத்துடன் நீங்கள் உங்களை தவிர்த்துக் கொள்வதில்லை அடுத்த கட்டம் என்ன நடக்குகிறது நீங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் தேடாதீர்கள் இது எதனால் வந்தது பொறாமையினால் அடுத்தவர்களை பற்றி பல எண்ணங்கள் உள்ளத்திலே வந்தது அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது அவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதுவும் அத்துடன் முடிவடைவதில்லை என்ன நடக்குகிறது அடுத்த கட்டம் அதுக்கும் உள்ளத்திலே எண்ணம் வந்தது எண்ணத்தை பற்றி திருவி திருவி ஆராய்ந்தார்கள் அர்த்தோடி தமக்கு கிடைத்த செய்திகள் தமக்கு கிடைத்த கதைகளை இன்னும் ஆயிரம் கதைகளாக ஒன்றிணைத்து அடுத்தவர்களிடத்தில் அதை பற்றி புறம் பேசுவது நடந்து கொண்டிருக்கிறது புறம் பேச ஆரம்பித்தார்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு இருக்கிறதே இது எந்த அளவு மோசமானது உங்களின் இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு நீங்கள் விரும்புவீர்கள் ரசிப்பீர்களா நிச்சயமாக இல்ல நீங்க அதை வெறுப்பீங்க நீங்க வெறுப்பீர்கள் யாரும் விரும்ப மாட்டீர்கள் இதை விட மோசமானதுதான் அடுத்த மக்களின் குறைகளை அடுத்தவர்களின் மானங்களை பங்கப்படுத்துவது பகிரங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாவின் விதிக்கு ஏற்ப அல்லாவின் கலாக்கதிற்கு ஏற்ப தவறு செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் அத்துடன் முடித்துக் கொள்கிறார்கள் இதனை பேசி பேசி கதைத்து கதைத்து எழுதி எழுதி சமூகமயப்படுத்தி படுத்தி எத்தனை பேர் அந்த பாவத்தினுடைய விபரீதத்தை தன்வசப்படுத்திக் கொள்கிறார்கள் தவறு செய்தவன் தௌபா செய்து அல்லாவின் மன்னிப்பை பெற்றிருக்கலாம் அதை பேசியவர்கள் அதை பேசிய ஆயிரம் நாவுகள் அதனை சிந்தித்த ஆயிரம் உள்ளங்கள் அதனை எழுதிய ஆயிரம் கதாசிரியர்கள் நரகத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தவறு செய்தவன் தன் தவறுடன் அதனை முடித்துக் கொண்டாலும் அதை பேசியவர்கள் அவனின் பாவத்தை குறைத்து அந்த தவறை சமுதாயத்தில் மட்டம் தட்டி சமுதாயத்தில் பிரஸ்தாபிக்க செய்து சமுதாயத்திலே வெளிச்சம் காட்டி அவரை கேவலப்படுத்துவதற்கு முற்பட்டாலும் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை கேவலப்படுத்தும் அதிகாரம் உன்கரத்தில் இல்லை அல்லது ஆமுன் உலாய கோமும் கோமின் எந்த கூட்டமும் எந்த கூட்டத்தையும் அவமானப்படுத்தாதீர்கள் பரிகாசம் பண்ணாதீர்கள் காரணம் பேசும் முன்னை விட பேசப்படும் அவர்கள் என்னிடத்தில் நல்லவர்களாக இருக்கலாம் அதே போன்றுதான் எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் விமர்சிக்க கூடாது அவமானப்படுத்த கூடாது பரிகாசம் பண்ணக்கூடாது ஏன் பேசும் உன்னை விட பேசப்படும் அவர்கள் என்னிடத்தில் நல்லவர்களாக இருக்கலாம் குறைகளை தேடாதீர்கள் மோசமான பேரிகளை கொண்டு மக்களை மட்டம் தட்டாதீர்கள் பேசல் இஸ்முல் குசூக் பாதல் ஈமான் லாயிலாக இல்லல்லா என்ற கனிமாவை ஏற்றவர்கள் மோசமான வார்த்தை பேசுவது அடுத்தவர்களை நிந்திப்பது அடுத்தவர்களை விமர்சிப்பது அடுத்தவர்களை இழிவடைய செய்வது அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் அறமாக்கி இருக்கிறான் இதற்கு முத்திரை கொடுக்க முடியாது ஹராத்துக்கு அலாலான அலாலான வஸ்துக்களுக்கு முத்திரை இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இவைகளுக்கும் குரான் முத்திரையிட்டு இருக்கிறது உள்ளங்களுக்கு முத்திரையிட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது பேச வேண்டாம் கதைக்க வேண்டாம் விமர்சிக்க வேண்டாம் ஆனாலும் குரானை மீறி தன் சுயநலத்துக்காக தன்னுடைய சுயலாபத்துக்காக தன் சமூகத்தவர்களின் மேம்பாட்டுக்காக தம்முடைய இயக்கங்களின் மேம்பாட்டுக்காக நம் சமுதாயத்தவர்களின் கண்ணியத்தை மையமாக வைத்து எத்தனையோ அசிங்கங்கள் இந்த சமுதாயத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நல்லவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக வேண்டி கவிதைகளும் காவியங்களும் ஊடகத்துறைகளில் பேஸ்புக் என்ற அடிப்படையில் எத்தனையோ அவமானத்துக்குரிய அறிகுறிகளை செய்து கொண்டு அல்லாவுடைய அடியார்களை அவமானப்படுத்துவதற்கு சமூகம் முன்வந்திருக்கிறது அடுத்தவர்கள் செய்யும் விடயங்களை விட நம்மவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அசிங்கமாக அநியாயங்களாக இருக்கிறது எந்த மனிதனை பற்றியும் பேசுவதை அல்லா தடை செய்திருக்கிறான் உள்ளங்களை நோவிலே செய்வது அவாவை உடைப்பதை விட கடுமையான பாவமாக இருக்கிறது நாவுகள் என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறது கண்கள் என்னென்னமோ பார்த்துக் கொண்டிருக்கிறது காதுகள் எவையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறது உள்ளங்கள் என்னென்னமோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று நடந்திருக்கையில் ஆயிரத்தை மூட்டி அதனை சமூகமயப்படுத்துகிறார்கள் இவர்கள் சிந்திக்கவில்லையா எனக்கு ஒரு மவுத்து இருக்கிறது எனக்கு அல்லாவுடைய பயம் இல்லையா அதன் யான் இல்லதீன் ஆமனான் தக்ஷா குழுவும் இருக்கிறில்லா அல்லாவை சிந்தித்து பயப்படக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் அடியார்களுக்கு வரவில்லை அல்லா கேட்கப்படுறாங்க என்ன பேசுகிறோம் என்ன கதைக்குகிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே மேராஜுடைய சந்தர்ப்பத்திலே நபியல் நாயகம் ஒரே சிலம் அவர்கள் ஒரு கூட்டத்தினரை கண்டார்கள் அந்த கூட்டத்தினர் எப்படி எவ்வாறு சொன்னால் அவர்களுக்கு இரும்பிலால் ஆன மிக நீண்ட நகங்கள் இருந்தது அந்த நகங்களினால் தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய நெஞ்சுகளையும் தன்னுடைய சதைகளையும் அவர்களே கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்கப்பட்டது கேட்டார்கள் ஜிபிரிலே யார் இது சொன்னார்கள் மனித மாமிசங்களை புசித்துக் கொண்டு அவர்களை பற்றி புறம் கொண்டு அவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள் இவர்கள் உலகத்தில் எத்தனை அமலானிகளாக இருந்தாலும் எத்தனை விவாதசாரிகளாக இருந்தாலும் எவர்களை பற்றி விமர்சனம் செய்வார்களோ எவர்களை கேவலப்படுத்த முயற்சிக்கிறார்களோ அவர்கள் மன்னிக்காத வரை அல்லா மன்னிக்க மாட்டான் என்பதே இஸ்லாத்துடைய உறுதியான கருத்தாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மரணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களை அசிங்கப்படுத்துகிறோம் என்ற எண்ணத்தில் தன்னையே தன் மண்ணிலே தன் வாயிலேயே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளாதீர்கள் இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு பெரும் வேலை திட்டம் இருக்கிறது நாம் பயணிக்க வேண்டிய ஒரு பெரிய முயற்சி பயணம் இருக்கிறது அதனை செய்வதற்கு நாம் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர வேண்டிய இணைய வேண்டிய காலமாக இருக்கிறது நமக்குள் சில்லறை பிரச்சனைகளை மையமாக வைத்துக் கொண்டு நல்லவர்களை நாம் சமூகத்தில் காவிகளாக இனம் காட்டுவதற்கு நாம் எழுதும் கடிதங்கள் நாம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதை சிந்தியுங்கள் என் பாவத்தை என் மரணத்தை என் கபருடைய வாழ்க்கை என் சலாத்துடைய வாழ்க்கை என்னுடைய மீசானுடைய வாழ்க்கை எத்தனை வாழ்க்கைகளை இந்த தாண்ட வேண்டியிருக்கிறது அதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் அடுத்த வரிகளுக்கு நான் விரலை நீட்டுகிறேன் வரிகளை என் நாவு பேசுகிறது வரிகளை என் கண்களை பார்க்கிறதே தவிர என்னை நோக்கி நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு உள்ளங்களும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்து வருகிறது எனவே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மௌத்தை பயந்து கொள்ளுங்கள் லௌகிகத்தின் மீது ஏற்பட்டக்கூடிய மோகத்தை விட்டும் உங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் இதுதான் சமுதாய வெற்றிக்கு காரணமாக அமையும் என்கிறதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் கௌரவனிய சகோதரவருணி தேவர வெடிகேணி ಸರ್ವಬಲಧಾರಿ ಅಲ್ಲಾ ಸುಬಹಾನು ತಾಲ ಅಲ್ ಕುರಾನೆ ಸಮಾಜಗತಕರಮಿ ಮೇ ವಿಶ್ವೇ ಜೀವತ್ವಿನ සෑම මිනිසෙකුම දැහැමි මිනිසත් භාවයක් හරහා ඉදිරියට ගෙන මේ සංකල්පය අල් කුරාණය හරහා සමාජගත කළා. අල් කුරාණය මෙලොවට සම්ප්‍රාප්ත වීමේ එකම අරමුණ මේ මහ පොළවේ ජීවත් වෙන සෑම ගැත්තෙකුම දැහැමි සංකල්පයකින් යුක්ත ධාර්මිෂ්ඨ පුරවැසියෙක් ලෙස ඉදිරියට යන්නටයි. ආගම් දහම් ආගමික සංකල්පයන් ආගමික ශාස්ත්‍රවරුන් මේ සමාජයට වැඩම වෙමින් මේ සමාජයට ප්‍රවිෂ්ඨ වෙමින් ඔවුන් කලේ මේ සමාජයේ ජීවත් වෙච්ච වෛරයෙන්, සංහාවෙන්, කුහකත්වයෙන්, ද්වේෂයෙන් තෘෂ්ණාවෙන් ජීවත් වෙච්ච මිනිසා එකම තැනකට ගෙන ඒත් ඔවුන්ගේ හදවත්වල ධාර්මික ප්‍රතිපත්තීන් නිර්මල දැහැමි ප්‍රතිපත්තීන් එකතු කරමින් ඔවුන් ඍජු මාර්ගගත කිරීමයි එනිසා ඉස්ලාම් දහම අල් කුරාණය හරහා මේ සමස්ත ලෝකයන්ටම අණ කරන්නේ ඔබ දැහැමි වෙන්න ඔබ ධාර්මික වෙන්න ඔබ මෛත්‍රී වෙන්න ඔබ කරුණාව දක්වන්න වංචාව එපා, විවේචනය එපා, ද්වේෂය එපා, වෛරය එපා. අපි හැමෝම මිනිස්සු අපේ මරණය අපිට ළඟා වෙමින් පවතිනවා. අපට ළඟා වෙන, අපට සමීප වෙන මරණයට මා කෙසේද මුහුණ දෙන්නේ කියන ඒ බිය, සකිතය ඔබේ මනස්වල එකතු කරගන්න. මරණයට ලැහැස්ති වෙන්න මේ ලොහොල් ජුම්මා ජුම්මා අවස්ථාවේදී අසානය හරහා ඔබ මෙතනට කැන්දා කැන්දා ඔබ මෙතනට පැමිණීමට ආරාධනා කිරීමෙන් මේ මස්ජිදිය මේ කුරාණය මේ සලාතය අරමු කර අරමුණු කරන්නේ ලෞකිකත්වයේ තුල විසිරී හිටපු ඔබ හැමෝගෙම හදවත්වල මරණය සහ ਸਰව බලධාරියාගේ ඒ ශක්තිය බිය එකතු කරමින් ඔබව ධර්මිෂ්ඨ බැතිමතෙක් ලෙසට එකතු කරන්නටයි එනිසා දවසකට පස් වතාවක් මේ දේවස්ථානයට එකතු වෙන මේ මුස්ලිම් සහෝදරවරුන්ගෙන් ඉස්ලාම් දහම බලාපොරොත්තු වෙන්නේ ඔවුන්ගේ හදවත් වල තියෙන සංහාවෙන් ඔවුන්ව බුදවාගෙන සර්ව බලධාරී අල්ලාහ් සුබ්හානහු වතාලා බලාපොරොත්තු වෙන ඒ දැහැමි චේතනාවන් නිර්මල චේතනාවන් එකතු කරමින් ඔවුන් තුළ ආධ්‍යාත්මික සහ ශාරීරික යහපත් චේතනාවන් නිර්මල කරන්නටයි. එනිසා ඉස්ලාම් දහම කවදාවත් වෛරයට මාවත විවර කළේ නැහැ. ඉස්ලාම් දහම කවදාවත් තෘෂ්ණාවට මාවත විවර කළේ නෑ ඉස්ලාම් දාම කවදාවත් පරිගැනීමේ චේතනාව සමාජගත කරේ නෑ නබිනායක සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් සමාජයට කරපු වටිනාම ආදර්ශමත් පණිවිඩයක් තමයි සිල් මන් කසා ඔබෙන් ඈත් වෙන ඥාතිත්වයෙන් ඔබද ඈත් වෙන්න එපා. ඔබෙන් කෙනෙකු එකසිදී ඉවත් වෙනවා නම් ඔබ එකතු වෙන්නේ. ඔබට කෙනෙක් වෛර කරනවා නම් වෛර කරන්න එපා. ඔබ එකතු වෙන්නේ. වව්ප අම්මන් ගලම ඔබට කවුරු හරි අපරාධයක් කළොතින් ඔබ අපරාධයට අපරාධයෙන් ප්‍රතිඋත්තර දෙන්න එපා. ඔබට කරුණාව දක්වන්න පරිගන්නට එපා. එවැගේම වව්ප අම්මන් බලමක් වාසිමන් හරමක් ඔබට කවුරු හරි යම් දෙයක් නොදුන්නොතින් ඔබත් ඔබට දෙන්න පුළුවන් වෙලාවකදී නොදී ඉන්න එපා දෙන්න. එකට එක කරන්න එපා. ඒ වගේම වාස්සින් ඉලාමන් අසා ඉලේ ඔබට කවුරු හරි වැරද්දක් කළොතින් වැරද්දෙන් උත්තරය සපයන්න එපා. ඔබ යහපත් දෙයකින් උත්තරය සපයන්න එපා. මෙන්න මේ ප්‍රාර්ථනා මෙන්න මේ සංකල්ප හතරේ එකම චේතනාව එකම අදහස පරිගන්න එපා. වෛර කරන්න එපා. එකට එක කරන්න එපා. වෛරයට යහපත අඳුරට එළිය කුහකත්වයට මෛත්‍රිය මෙන්න මේ ආකාරයේ සංකල්පය තමා ඉස්ලාම් දහම සමාජයට දේශනා කරන්නේ එනිසා මාදෑවර සහෝදරවරුනි අල් කුරාන් සමස්ත ලෝකයන් වෙනුවෙන්ම පහළ වෙච්ච දැහැමි ජීවන රටාවක් ඒ ජීවන රටාව අපේ ජීවිත තුල සමස්ත ලෝකයන්ගේ ජීවිත තුල ඒක රාශී කරමින් මේ ලාංකිකත්වයේ අභිමානය ධර්මය හරහා ඉදිරියට යන්නට ආගම් දහම් එකතු කරගෙන යම් නිවැරදි මාර්ගයකට එළඹෙන්නට ප්‍රවිෂ්ඨ වෙන්නට සර්වබලධාරී අල්ලාහ් සුබ්හානහු වතාලා අප සෑම සිරි දිනාටම ආශිර්වාද කරත්වා යා අල්ලාහ් අප දැන හෝ නොදැන කරපු සියලුම පවුලට සමාව ලබා දෙන්න යා අල්ලාහ් මේ රට මේ සමාජය තුළ මේ විශ්වය තුළ ආදර්ශමත් රටක් වශයෙන් පරිවර්තනය කරත්වා. යා අල්ලා මේ රටේ සාමය ස්ථාපිත කරන්නට උත්සාහ කරන කැප කරන සෑම කෙනෙකුටම ඔබේ ආශිර්වාදය සහ ඍජු මාර්ගය පාල කරනම යා අල්ලා අපේ මේ රට තුළ ඉතාමත් ඉතාමත් සාමයෙන් සහ සහජීවනයෙන් ජීවත් වීමේ අවකාශය අපට ලබා දෙත්වා යා අල්ලා අප සෑම සිරිදනාටම ආශිර්වාද කරත්වා ආමීන් ආමීන් යා රබ් அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil bayans dot com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்